வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாவது செய்தி சேவை நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் மதுரையில் நடைபெற்று வரும் கீழடி தொல்லியல் கண்காட்சியை பொதுமக்கள் காண ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுவரை பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமூக ஆர்வலர் முகிலன் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக அநீதிகளுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என அறிவித்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மழைநீர் சேகரிப்பு மற்றும் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக காவல்துறையைச் சேர்ந்த மணிமுத்து என்ற இருபத்தி ஆறு வயது இளைஞர் நேற்று கண்ணை கட்டி கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவு ஓடி உலக சாதனை படைத்துள்ளார் பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் இரண்டு கிலோ நெகிழி குப்பைக்கு ஒரு கிலோ அரிசி வழங்கும் முகாம் வேலூரில் நேற்று நடத்தப்பட்டது இதில் ஒரே நாளில் ஐம்பது கிலோ அரிசி விநியோகிக்கப்பட்டதாக அந்த அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக காவலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபரூக் அப்துல்லாவை சபையில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளதால் அனைத்து பிரச்சனைகளையும் அரசாங்கம் விவாதிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் அயோத்தி சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அனைத்து இந்திய இஸ்லாமியர்கள் தனிநபர் சட்ட வாரியம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து சரிவை காணும் என்று பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி தொடர்பான தேசிய குழு தெரிவித்துள்ளது மக்களின் நுகர்வு திறன் சரிந்து தேவை குறைந்துள்ளதால் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக அக்குழு தெரிவித்துள்ளது அண்டை மாநிலங்களில் பயிர் கழிவுகள் எரிப்பது நிறுத்தப்பட்டதும் டெல்லியில் காற்றின் தரம் சீரடைந்துள்ளது என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் பிரபலமான சிஎம்ஆர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஷாப்பிங் மால்களில் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச சேலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியத்துக்கு தமிழகத்தைச் சேர்ந்த பெண் நீதிபதி ஆர் பானுமதி நியமிக்கப்பட்டுள்ளார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் பெண் நீதிபதி ஒருவர் இப்போதுதான் கொலிஜியத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட ரயில் சேவை மூன்று மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் தொடங்கியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து பேசினார் இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கொத்தபய ராஜபக்சேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பங்களாதேஷுக்கு எதிரான இந்திய அணி பெற்ற இன்னிங்ஸ் வெற்றியோடு விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி பத்தாவது முறையாக இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுள்ளது இதன் மூலம் அதிக முறை இன்னிங்ஸ் வெற்றியை சுவைத்த இந்திய அணி கேப்டன் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்